அந்த ஐயா வேற அந்த ஐயா என ஓங்கி அந்த கண்ட நுண்ணியணி ஐயா என ஓ ஆனா அங்க கூட வியப்புன்னு பொருளோட வைக்கலாம் ஐயா வியப்பாக நீ ஓங்கி இருக்கிறாய் என்று கூட ஒரு செய்யலாம் தப்பில்லை ஐயா என ஓங்கி ஆழ்ந்து நீ ஓங்கினதுலயும் அதுக்கு மேல ஓங்க முடியாது ஆழ்ந்ததுலயும் அதுக்கு மேல ஆழ முடியாது அகன்றதுலையும் அதுக்கு மேல அகல முடியாதான் சிவ சிவ அப்ப உயர்ச்சி ஆழம் பரப்பு இந்த மூன்று ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியணி சொல்லிய பாட்டின் பொருள்னு சொல்லும் போது இருக்கிற அந்த அனுபவம் இல்லைன்னா வராதுதான் இல்லவா நீ அதை பார்க்கும்போது என்ன தெரியுமா அப்படியே தன்னை பெருமானியுடைய சிந்தனை அப்படியே வந்துருது அல்லவா என்ன கை ஐயனும் நீ அங்க குருநாதன் அங்க அப்பன் நீ அம்மி நீ ஐயனும் நீ என்று சொல்லும்போது ஐயன்கிறது குருநாதன் ஏன் ஏன் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ பின்னால எல்லாம் உறவு முறையே சொல்லிட்டு வர்றாரு அதனால குருநாதன் வச்சிடும் இங்க மட்டும் ஐயாங்கிறது சொல்லுவோம் அல்லவா எல்லாம் இடத்து முன்பும் இருக்கிற சொற்களுடைய இயல்புக்கு ஏற்ப உரை கொள்ளணும் அவ்வளவுதான் எனவே ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி சைவன் என்ன செய்வன் சிவன் சிவருமானாக இருக்கிறவன் தான் அல்லவா தலைவா போற்றி குறியே போற்றி அது என்னது குறி குறின்னு அடையாளம் குறியே போற்றி அது என்னது ஆனாகி பெண்ணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி யானாக பெண்ணாக அப்படிப்பட்ட குறி அப்படிப்பட்ட வடிவமாகவும் இருப்பானாம் பெருமான் அதனால குறியே போற்றி குணமே போற்றி குணம்னா என்ன குணம் குணம்னா என்ன குணம் நமக்கு இருக்கிற சாத்விகன ராட்சசம் தாமதமா ஐய குணம் அல்ல நமக்கு இல்லாத ஆனா இருக்க வேண்டிய என் குணத்தான் தாளை வணங்கா தலை என் குணம் அந்த எட்டு விதமான குணம் அங்க கூட எட்டு விதமான குணத்துக்கு வறுமையோட தான் அருமையாடுதல எழுதிட்டு என்ன பண்ணா தெரியுங்களா எட்டு குணம் எழுதிட்டு இவை சைவாகமத்துள் கண்டவை என்று எழுதினர் இவை எங்க கண்டது சைவாகமத்துள் கண்டது என்று இப்ப என்ன பண்ணிட்டாங்க என் குணத்தான்ங்கிறதுக்கு இப்ப இருக்கிற ஆட்கள் எழுதி பெறுவதையெல்லாம் எளிய குணம் அவன் எளிய குணம் எளியவனாவும் இருப்பான் அதெல்லாம் ஒத்துக்கல ஒத்துக்கிறேன் ஆனா இங்க என் குணத்தான்ங்கிறதுக்கு அந்த பொருள் அல்ல எளிய குணம் அல்ல எட்டு விதமான குணம் என்ன என் குணம் கம்பீரம் அங்க என் குணம் எட்டு குணம் தான் எட்டு குணம் தான் ஆனா அந்த அதுக்காக சுடி சரியா இருக்கணுங்கிறது இந்த சுடி என் குணம் போது மூணு சுழியா இருந்தா தான் எட்டு விதமான குணம் இந்த ரெண்டு சுழி ஆச்சுன்னா ஏன் குணம்னு அர்த்தம் சிவை சிவ உடஞ்சது கீழே போட்டுது ஒரு சுடியில இருக்குது கீழே அதுக்காகத்தான் பாழா போன இலக்கணம் தெரியணும் எழுத்து தெரியணுங்கிறது ஆமா நீங்க ரெண்டு சொல்லி போட்டா என் குணம்னு ஆயிடுச்சு மூணு சொல்லி போட்டா எட்டு விதமான குணம் தவறு இல்லாமல் எழுதணும் அல்லவா எழுதணும் அல்லவா முருகா முருகா அதனால குணமே போற்றி நெறியே போற்றி நெறியே போற்றி என்ன நெறி திருக்குறள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்வீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழும் திருப்பதி எவ்வளவு உதவி தெரியுங்களா நமக்கு வந்து மதுரை தமிழ்ச்சங்கராஜெல்லாம் திரட்டி பார்க்கணும் திருக்கோள் வந்துச்சுங்க சாமி நெறியேன்னு வந்திருக்கின்றது அட என்னடா முதல் அதிகாரத்திலேயே பாட்டிருக்கேன் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி திறந்த ஒழுக்கு நெறியே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானூர்க்கு அரிய மருந்தே போற்றி அரிய மருந்துனர் ஏன்னா அவங்களும் காண முடியாதவாக இருக்கிறான் அதனால அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி என்னது ஏனோர்க்குன்னு என்னன்னுட்டா அன்பினால் யாரெல்லாம் நினைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எளிவனா இருப்பான் அப்படிப்பட்ட ஏனோ இங்க ஏனோர் என்று பொதுவாக சொன்னாரேனும் பதினேழு உடல் என்ன எதிர்பார்த்தீங்களா ஏனோர்க்கு எளிய அழகை போற்றி ஏனோரென பொதுவையால் எனும் அன்பினால் நிரம்பியவர்களை என்று குறிப்பது நீளம் மேல மாட்டாரு நீங்களும் எழுதுவாங்களா அவ்வளவு சொல்றதான் எளியோய் போற்றி மூவேல் சுற்றம் முரனுடன் அரகிலை ஆளாமி அருள் அரசே போற்றி ஒரு அற்புதமான இங்க குறிப்பு இருக்குது கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் மணி பதினொன்னு ஆள் ஆச்சுங்கிற சிந்தனை இல்லை மூவேல் சுற்றம் ரொம்ப அருமை ஒரு ஆன்மா நல்ல வழிபாடு செஞ்சதுன்னு சொன்னா மூவேழு இருபத்தோரு தலைமுறைக்கு பயன் தருமா ரொம்ப அருமையான அமைப்பு மூவேல் சுற்றம் மூவேழு இருபத்தொன்னு மூரநூறு நரகிடை அந்த இருபத்தோரு தலைமுறை நரகம்னா என்னன்னு தெரிய வேண்டியதுல போடானார் நரகமே தெரிய வேண்டியது நரகம் போக மாட்டான் முரநூறு நரகிடை ஆளாமி அருள் நரகத்தில் போய் விழுந்து விடாமல் செய்வாய் அப்படின்னா அப்ப ஒரு ஆன்மா செய்கிற புண்ணியம் இருபத்தோரு தலைமுறைக்கு இதே போல ஒரு திருக்குறள் இருக்குது திருக்குறள் இருக்குது என்ன எளிமையும் ஏமாப்படைத்து படைத்து எளிமையும் ஒண்ணும் இல்லாமல் போடும் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இருக்கிறது இந்த பிரத்தியான கொடுத்தவனு அவனுக்கா அவனவா அவனவா கொடுத்தான் அப்படின்னு தூக்கமே வரல முண்டத்துக்கு இதுக்கு என்னது அழுக்காருன்னு பேரு இந்த அழுக்காறு இருக்கிறவன் கெட்டு போறதில்ல சுற்றம் கூட கெடும் எப்படி கிடம்னாரு சோத்துக்கும் தண்ணிக்கும் அலையும் போடான அதான் அதான் உடுப்பதும் உண்பதும் அல்லவா சோத்துக்கும் துணிக்கும் அலையும் இப்ப நம்ம வாயினால சாதாரண சோத்துக்கு துணிக்கு அலைவா தெரியுமில்ல கொஞ்சம் நல்லா ஆடுறா ஏன்டா அப்படி கெட்டு போறேங்கிறமில்ல அது போல திருவள்ளுவர் சோத்துக்கும் துணிக்கும் கூட அலையும் ஏன்னா அடிப்படை தான் எது பூவானும் உடையும் இது மானம் காக்கணும் அது வைத்த காக்கணும் பாழா போ இந்த ரெண்டும் இருக்கணும் இது ரெண்டு இது கூட எல்லாம் பொறுமில்ல எனவே என்னமோ நினைச்சோம் பாத்தீங்களா எனவே இங்கே மூவேர் சுற்றம் முரணுரு நரகிடை ஆழாதி அருள் அரசே போற்றி அதனால ஒருவர் செய்கிற நன்மை எவ்வளவு பேரை காக்குதுன்னு பார்க்கிறோம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நாம் கேளாமலேயே ஆனா நடக்குது தானா அப்போ இருபத்தோரு தலைமுறையும் பெருமான் காப்பான் அப்படி இருக்கு மிக அருமை இதெல்லாம் இங்க விட்டுட்டு இங்க வரும்போது போற்றி தோழானார் தோழன்னா யாரு தோழன் தான் இல்ல ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் அருமையான தேவா நான் சொல்லியிருக்கேன் இப்ப தேவார்த்தன் என்னதான் இசையில் அவங்க பெரிய மகாத்வானா இருந்தாலும் படிக்கும் போது இப்படி படிக்கணும் ஒரே மாதிரி படிக்கக்கூடாது ஏடிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதா என்னுடைய தோழமைன்றது ஒவ்வொன்றும் படிக்கும்போது அதான் அவன் அப்படியே தன்னுடைய அனுபவத்தில் குறைஞ்சணும் ஏழிசையா இசைப்பயனா இன்னமுதா என்னுடைய என்னுடைய போது கேவலம் இந்த ஆன்மாவுக்கு தோழனமா இருக்கிறேப்பா அப்படிங்கிறார் இந்த ஆன்மாவுக்கு தோழனா இருக்கியே தன்னை தாழ்த்தி கொண்டதங்க என்னுடைய தோழனுமா யான் செய்யும் துரிசுகளுக்கு நான் செய்யற குற்றத்துக்கெல்லாம் உடனாகி உடனாகி இருக்கிறேன் படும்போது அப்படியே எழுத்து கழுத்து கண்ணீர் அப்படியே சுந்தருடைய கண்ணில் தண்ணீர் வாழ்த்துக்கும் தோடா போற்றி அதுக்காக வந்தது துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி வைப்புன்னா என்னுடைய அதாவது வைப்புன்னா என்றும் இருப்பதற்கு அப்புறம் இதுல பிஎஃப்ல போறோம்ல பிஎஃப் போடுறோம் அல்லது இந்த ஐந்தரை ஆண்டு இதெல்லாம் போட்டு வாங்குறோமே என்றைக்கு நிலையான நிதியா நிலையாக அதிலிருந்து வருகிற வட்டி அனுபவிக்கணுமே தவிர மூலம் அப்படியே இருக்கணும் அதான் வைப்பு அப்படி என்னுடைய வைப்பே போற்றி முத்தா போற்றி என்ன முத்தன்னாரு முத்தன்ன அர்த்தம் அவன் என்ன முத்தி அடைஞ்சவன சிவ சிவ முத்தன்ன விடுதலை பெற்றவன் அர்த்தம் என்ன விடுதலை இயல்பாகவே வினையின் நீங்கியவன் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் தொல்காப்பியம் அதான் முத்தா போற்றி நாமெல்லாம் ஒரு காலத்துல வினையில இருக்கிறோம் இப்போ ஒரு காலத்துல நீங்க போறோம் ஆனா இறைவன் என்றுமே வெளியில் நீங்கியோன் அதான் முக்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அத்தன்ன தலைவன் இல்லவா அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே அரணி போற்றி உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி உரைன்னா சொல்லு உணர்வுன்னா மனம் மனமொழி ரெண்டுக்கும் எட்டாதவனே வணக்கம்னர் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி அதுவே இது இதுவே அது ரெண்டு ஒண்ணுதான் அல்லவா விரிகடல் உலகின் விளைவே போற்றி இந்த உலகத்திற்கு வேண்டிய ஆக்கம் தருகின்ற பெருமானி போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி அருமையானது இது அருமையில் எளிய அழகே போற்றி இப்ப எளிமை எளிமைன்னு யார் எளிமைன்னா உண்மையிலேயே ஒரு பெரியவராக இருந்து அவர் வந்து நடந்து வர்றாருன்னா பாரு சார் எளிமையான நாம நடந்து போறோம்னா வக்கு இதுதான் நடந்து போறாரு புதுசா இருக்குது அவ்வளவுதான் அவனால முடியும் அதனால அருமையாக இருக்கின்ற பெருமான் எளிமையாக இருக்கிறான்னா அதுக்கு அழகுன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லாத ஆள் எளிமையா போறேன்னு அவன் எளிமையா போறதுதான் அவனுக்கு வேலை அவனால அருமையில் எளிய அழகே போகோற்றி நம்ம இந்த உரை உணர்வுக்கெல்லாம் எற்றாத மாற்ற மனம் கடிய நின்ற மறைவோனாக இருக்கின்ற பெருமான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட இருக்கின்ற பெருமான் எளிமையா வரலாம் சார் எளிமையா அதான் அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி கருமுகிலாகிய கண்ணினர் என மேகத்துல வெண்மையான மேகம்னா மழை பெய்யாதுன்னு அர்த்தம் கருமுகில்னா மழை பெய்யற நேரம் இல்லவா மழை பெய்யுது அதனால அப்படி மழை பெய்யறதாக இருக்கணுமா அப்படிப்பட்ட கருமுயிலாகிய கண்ணி போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி அருளே மலையாக இருக்குதான் அப்படிப்பட்ட மலையில் இருப்போனா என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் தென்னியில் வைத்த சேவக போற்றி அருமை அருமை ஆண்டவன் வந்து தனக்கு குருநாதனாக வந்தார் என்பதை திருவாசகத்தில் எங்கெங்கெல்லாம் உணர்த்துகிறார் என்னையும் ஒருவன் ஆக்கி பெருமானி என்னை ஒரு மனிதனாக ஒரு அடியவனாக ஆக்கணும்னு நீ ஆக்கினதுப்பா இல்லைன்னு எனக்கு என்ன தெரியும் நான் இருக்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் நீ ஆட்கொண்டதுனால பெருமையை தவிர எனக்கு என்ன பாருக்குது ஒண்ணுமில்லை என்னையும் என்னையும்ங்கிற உண்மை என்ன உண்மைன்னு கேட்டா எழுதப்படாது ஆனா நீங்க மணிவாசோட திருவுள்ள கருத்துல என்னையும் இழிவு சிறப்புமின்னு எழுதணும் இழிவு சிறப்புமி என்னை விட இழிந்தவர் வேற யாரும் இல்லை அப்படிப்பட்ட என்னையும் ஒருவன் இங்க ஒருவன்கள் மேல ஒருவன் என்னும் ஒருவன் தான் அந்த ஒருவன் இங்க என்னையுங்கும் போது ரொம்ப கீழே இறக்கி படிக்கணும் என்னையும் ஆனா ஒருவன் ஆக்கி ஒரு மனுஷன் ஆக்கினியப்பா என்கிறார் இதெல்லாம் என்னையும் ஒருவன் ஆக்கி என்ன செய்தாய் இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி உன் இரண்டு திருவடிகளையும் என் சென்னி மேல் வைத்தி இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தனுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் தொடர்ந்தொழிந்தேன் திருவடி தீட்சியை நிறைய இடத்துல சொல்றார் அல்ல அவ்வளவு செய்தார் இப்படி செய்தால் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி யாரெல்லாம் தொழுகிறார்கள் அவருடைய துன்பத்தை நீக்குவாய் அழிவிலா ஆனந்த வாரி போற்றி ஆனந்த வாரி இல்ல கிருபானந்த வாரின்னு என்ன அர்த்தம் வாரின்னா கடல் கிருபானந்தம்னு என்ன அர்த்தம் அல்லவா கிருபையோடு கூடிய கருணையோடு கூடிய ஆனந்த கடல் என்று அர்த்தம் அந்த பேர் தான் அவர் வச்சுக்கிட்டார் கிருபானந்த வாரியார் அப்படின்னு அது மாதிரி இங்கே வாரி ஆனந்த கடல் கடலே போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி அவனுக்கு அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி நமக்கு வழங்கணும்னா ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் முன்ன படிக்கிறது அதேதான் இங்க சொற்களால் வேறுபடுகின்றது வேற ஒண்ணும் இல்லை முழுவதும் இறந்த முதல்வா போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி எது முழுவதும் பாசம் என்ற முழுவதிலும் நீங்களும் அவன் அது ஏது அவனுக்கு பாவநாசன் பாசநாசன் என்று பெயர் அதனால பாசமாகிய ஒன்றில் முழுவதும் இறந்த முதல்வன் மானிய நோக்கி மணாளா போற்றி அம்மையோடு இருப்பவன் வானகத் தமரர் தாயே போகோற்றி நமக்கு தாய் அவங்களுக்கு தாய் தான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி இந்த மண்ணிலோடு சேர்ந்து அஞ்சு குணமா இருக்கிற எப்படி நாற்றம் சுவை உருவம் ஊரு ஒலி எல்லாம் அஞ்சும் கலந்துருக்க சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்து பாருங்க அதுல பார் மண்ணோடு கலந்த போது அதுக்கு நாற்றமும் உண்டு சுவை உண்டு உருவம் உண்டு ஊறு ஒலி எல்லாம் ஐந்தா இருக்கான் நீரிலை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி அது அதுக்கு நாற்றம் இல்லை சுவை உருவம் ஊரு ஓசை எல்லாம் உண்டு நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி நீரிடை மூன்றாய் நிகழ்ந்தாய் போற்றி அது என்னது தீயடை தீயடை அதுக்கு வந்து நாற்றமும் இல்லை சுவையும் இல்லை அப்ப உருவம் ஊறு ஒளி மூணுதான் உண்டு இல்லவா தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போகோற்றி வழி காற்று காற்றுக்கு ரெண்டுதான் தான் ஒன்னு ஊரு மேலப்படும் இன்னொன்னு ஒலி ஏ காத்தடிக்குதாப்பா ஒரே சத்தமா இருக்குமா அந்த ஒலியும் ஊரும் தான் உண்டு அப்புறம் வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போகோட்டி வெளிங்கிறது ஆகாயம் அதுல என்ன இருக்குன்னா வெறும் ஒளிதான் இருக்கு வேற எதுவும் இல்லை மற்ற நான்கும் இல்லை இப்படி நிலத்தில் ஐந்தாய் நீரில் நான்காய் தீயில் மூன்றாய் சரிங்களா இப்படியா சொல்லி வெளியில் ஒன்றாயிருந்தாய் அப்ப ஐம்பெரும் உதவமாக இருந்து இயக்குகின்றான் என்று சொல்றது ஆளிபவர் உள்ளத்து அமுதே போற்றி மனமிறக்கத்தோடு வணங்குகின்றவர்களுக்கு அமுதமாக இருப்பான் கனவிலும் கனவிலும் தேவர்க்கு அரியோய் போற்றி நனவிலும் நாயேற்க அருளினை போற்றி தேவர்களுக்கு அரியவனாயிருந்தாய் ஆனா அரியனளவில் ரொம்ப எளிமையா இருந்தாய் இடைமருது உரையும் எந்தாய் போற்றி திருடைமருதோடு தலையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி திருவாரூர் சீரா திருவையாரா போற்றி திருவையாத்தில் இருக்கின்ற பெருமானி அண்ணாமலையம் அண்ணா போற்றி சிவசிவ திருவண்ணாமலையில் இருக்கின்ற என்னுடைய அண்ணலே வணக்கம் அவர் இருக்கின்ற இடம் அந்த தில்லையா இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அப்படியே பல்வேறு இடங்கள் மனதில் வருது பெருமானுடைய நினைவுகள் வருது அதற்கெல்லாம் அங்கிருந்தவாறு வணக்கம் செலுத்துகிறார் அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி கண்ணார் அமுத வாயில் அமுதம் போலாம் கண்ணில் அமுதம் போனாரு கண்ணில் அமுதம் போச்சுன்னா கண்ணிலேயே நிக்கிறாராம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனி இங்க இருக்குது திருப்பள்ளி எழுத்து அருமை அருமை பார்த்தீங்களா அப்படி பன்னார் அமுதக்கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி காஞ்சி மாநகர் பாகம் பெண்ணுருவானாய் போற்றி எங்கும் இருக்கிற பராய்த்துறை மேவிய பரணி போற்றி திருப்பராய்த்துறை திருச்சி கண்ட திராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி நம்முடைய திராப்பள்ளி மற்றோர் பற்றிங்கு அரியேன் போற்றி மற்றோர் பற்றிங்கு அரியேன் போற்றி மற்ற பற்ற அமைக்கின்றேன் மனம் பாதமே மனம் பாவித்தேன் சுந்தரர் அதனால குற்றாலத்தையும் கூத்தா போகோற்றி அல்ல குற்றாலம்ங்கிறது செக்க இருக்கிறது குத்தாலம்ங்கிறது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிறது இது குற்றாலம் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா அதெல்லாம் தென்னாட்டில் இருக்கிற குற்றாலம் அருவி இருக்குது அங்கே கோகழி மேவிய கோவே போற்றி முன்னிய கோகழி வந்திருக்கு திருப்பெருந்துறை அல்லவா ஈங்கோய் மலையம் எந்தாய் போகோற்றி சோழ நாட்டுல வடகரை வடகரையில ஈங்கோய் மலை தான் கடைசி தலம் அதுக்கப்புறம் கொங்கு நாடு ஆமா திரு ஈங்கோய் மலை அதுக்கப்புறம் கொங்கு நாடு இல்ல எங்கெங்கயோ இருக்கு நினைவுக்கு வருது திருவுள்ளத்துல பாங்கார் பழனத்து அழகா போகோற்றி பழனம் எது திருப்பழனம் அப்படி எல்லாம் கூட வந்து அப்போதிகள் திருப்பாளத்துல சிங்களூர்ல இருந்து திருப்பாளம் வரைக்கும் வர்றார் நாவுக்கரச எந்த இடத்துல இருந்து அனுப்பலாமா அனுப்பக்கூடாது பெரியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் தூரம் சென்று அனுப்பணும் அவங்க எல்லாம் ஒரு ஊரே வரைக்கும் போயிருக்காங்க எங்க சிங்களூர்லேருந்து இருந்து திருப்பாளம் போயிருக்காங்க திருப்பாளம் திருப்பணம்னா உள்ள போய் வணங்குறார் நாவுக்கரசர் இதோ திருப்பழனம் இதோ திருமேனி முன்னே இருக்கிறது முன்னே நாவுக்கரசர் பின்னால அப்போதிகள் நிற்கிறார் அடாராடா ஒளியும் <laughs> ஒளியும் தான் எல்லாமே ஐயா பிடிக்கும் போது நாவுக்கர்த்தர் பாடுகிறார் நல்ல அகப்பொருள் சுவையான பதியம் அகப்பொருள் சுவையான பதியம் சொல்மாலை பயில்கின்றன்னு அந்த பதியத்தில் ஒன்பது பாடல் முடித்தார் பத்தாவது பாடல் பத்தாவது பாடல் அதுல ரொம்ப அருமையா அப்புதிரிகளையும் பிறப்பிக்கிறார் அதோட அகப்பொருள் சுவையும் அது வருது வஞ்சித்தன் வளைக்க வந்தான் வாராணி ஆயிரே ஒரு பெண்ணு சொல்றா இந்த கணவனா வந்தவன் என்னை வஞ்சித்து என் வலையெல்லாம் கவர்ந்துட்டாங்க என்ன கவர்ந்துட்டான்னா அவன் வந்து என்னோட சேர்ந்து போது என் உடம்பு நல்லா கம்முன் இருக்குது நல்ல கணத்து இருக்கு அதனால வலையெல்லாம் ஃபிட்டா இருக்கு அவன் ரெண்டு நாளைக்கு வரலன்னா உடம்பு சின்னதா போடுது வலையெல்லாம் தானா இப்படி கீழே விழுந்துருது இப்படியேதான் வச்சுக்கணும் இப்படி விழுந்து பல்பத்துக்கு திருவள்ளுவர் பார்த்தார் ஏச கணவன் பிரிஞ்சது பிரியாதுங்கிறது நமக்கு தெரியும் வளையலுக்கு எப்படி தெரியும்னாரு மக்கு பயல போடா தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்ன உணர்ந்தவன் தலைவன் என்னை விட்டு பிரியறது எனக்கு தெரியுமோ தெரியாது வளையலுக்கு வந்துருக்கிறா போன் திருவள்ளுவன் மாதிரி எந்த பிடிலையும் ஒரு பிடிக்க முடியாது என்ன பண்றது பாலா போன திருக்குறள் கூட படிக்க மாட்டேங்கிறாங்களே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தன்னன் துறைவன் தனந்தனை தலைவன் என்னை விட்டு பிரியறாங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ இந்த வளையலுக்கு தெரிஞ்சிருக்குடி தன்னன் துறைவன் தனந்தனி நம்பினும் உண்ண உணர்ந்த வலை இப்படி ஒரு இலக்கியம் எட்டு பத்து பாடல எங்களாலும் பாருங்க வளையல் நீங்க எவனும் சொல்லியிருப்பான் இப்படி சொன்னது திருவள்ளுவர் தான் வங்கீத்தன் வளை கவர்ந்தான் பாராணி ஆயிரேனும் பஞ்சீக்கால் திரகம் பரந்தார்க்கும் பழனத்தான் பாடுபோய் என்ன பண்ணா அது வெளிய மொழியில காட்டோம்னா நல்ல வயல் அன்னங்கள் எல்லாம் அப்படியே அப்படி உட்காருது அப்படியே இப்படி இருக்குது ஆண் அண்ணம் ரெண்டும் சேருது ரெண்டு அப்படியே பறக்குது அப்படியே வருது அப்படியே கழுதி போகலாம் பஞ்சிக்கால் பிரகன்னம் பரந்தாக்கும் பழனத்தான் நாமெல்லாம் ஏழாம் நூற்றாண்டுல பிறக்கல திருநாவுக்கரசு இருக்கும் போதும் அவரை பார்க்கல இந்த திருப்பதியத்தால் பார்க்கிறோம் அப்புறம்தான் இது மூன்றாவது வரி இது ரெண்டு வரி இப்படிப்பட்ட திருப்பயணத்தில் இருக்க சிறப்பு மூன்றாவது வரி அதை பாடும்போது எப்படி பாடியிருப்பார் தெரியுமா இது வரைக்கும் பெருமானையே நோக்கி பாடியிருப்பார் நாவுக்கரசர் இந்த மூன்றாவது வரி வரும்போது மட்டும் அஞ்சி போய் களிமெலிய அடல் ஓங்கும் அப்பூரி அப்போது யாரை சிறப்பிக்கிறார் அது என்ன பண்ணிருக்க நேரத்தில் அப்படி இருக்காது இப்படி இருக்குது ஏன் அடியேன போய் அடியேனா என்ன பண்ண ஒண்ணும் இல்லை அடியேனை பற்றி அப்படின்னு அப்படி செஞ்சிருப்பார் ஆனா இவர் முழுதான் பெருமானையும் நோக்கி விடமாட்டார் இவரையும் பார்த்து அஞ்சி போய் தலிமெடிய அதல் ஓம்பும் அப்பூரி என்று பார்த்திருப்பார் அது பார்த்தது அவர் அப்படியே அரியனை பத்தி என்ன நான் என்ன செய்துட்டேன் நான் அரியன் என்ன செய்துட்டேன் அப்படியே சொல்றேன் குஞ்சிப்பு பாய் நின்ற தேவடியாய் கோடிய பெருமானி அவன் வருவானால் வருவானால் ஒரு ஒரு குறி பார்க்க போறேன் இந்த குறி என்ன அந்த காலத்தில் பார்ப்பாங்களாம் அப்படியே கண்ணை முடிக்கிறது அப்படியே ஒரு கோடு இப்படியே போடுவாங்க அந்த கோடு எங்க தொடங்கினாங்களோ அங்க நேரா சேர்ந்துட்டதுன்னா தலைவன் வந்துடுவான் சீக்கிரம் அப்படி இல்லாம இப்படி போட்ட கோடு உள்ள போனாலோ அல்லது இப்படி வெளியில போயிட்டாலோ தலைவன் வர காலாகும் அதனால பெருமானி வாராணி ஆயிரீனும் என் தலைவன் வர்றானோ வல்லியோ ஆனா நான் போடுகிற கோடு சரியா அப்படியே போய் என்று மீண்டும் எனக்கு வந்தேன் சாமி என்று குஞ்சீப்பு பாயிந்த கோடியே அதாரா எல்லாம் ஒளி ஒளியுமாவே காட்சிக்கிறாங்க தேவாரமா படிக்கிறோம் இல்லை இல்லை எங்க இருக்குது பாங்கார் படனத்தழகா போற்றி கடம்பூர் நேவிய விடங்கா போற்றி இந்த ஒவ்வொரு தளத்துக்கு இருக்கிற ஒரு பதியமும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க சொன்னாதான் யோகிதையா நடத்தினதா அர்த்தம் நம்மதான் யோகிதையா நடத்தலன்னு முடிச்சுட்டோமே ஆமா யோகியதையா அதை படிச்சோம்னு சொன்னா ஒவ்வொரு பதியும் வந்தவொடனே அந்த இடத்துல இருக்கிற திருத்தலத்தில் இருக்கிற தேவாரம் சொல்லி ஒரு பாட்டாவது சொல்லி ஒரு பாட்டாவது சொல்லி போகணும்னு அர்த்தம் நம்ம அந்த கடம்பூர் நேவிய விடங்கா போற்றி அடைந்தவர்கருளும் அப்பா போற்றி யுத்தி தன்னில் கீழ் இரு மூவர்க்கு அத்திக்கருளிய அரசே போற்றி இந்த கல்லால மரத்தில் இருந்து இரு மூவர்க்கு இரு மூவர்க்கு ஆறு பேருக்கு கல்லால இருந்து செஞ்சானா அது என்னது நான்கு பேருக்கு செய்தது தட்சிணாமூர்த்தி எங்கேயும் நிறைய இருக்குது நல்லவா மூவருக்கு செஞ்சது இரு மூணு ஆறு பேருக்கு திருவிளையாடல் படத்துல அட்டமா சித்தி உபதேசித்த படலம்னு ஒரு படலம் அறுபத்தி நாலு திருவிளையாடல அதுல அந்த கார்த்திய பெண்கள் என்ன பண்ணாங்களா முருகப்பெருமானுக்கு சின்ன குழந்தையில பால் கொடுத்தாங்களே அவங்களுக்கு அவங்களுக்கு என்னமோ யோசனை வந்துட்டு இப்ப ஒவ்வொரு துறைக்கும் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழ்வம் இந்தனா அப்படிதுல அதுல அப்ப ஒரு பாரதி பாடி இருப்பாராட்டு அது இந்த கார்த்திகை பெண்கள் காதல் விழுந்திருக்க மாட்டிருக்கு அதனால ஐயா ஏண்டி இந்த திருமூலர் எல்லாம் எல்லாம் எட்டு விதமான சித்திகள் பெற்றவர் அட்டமா சித்தி பெற்றவர் அது மாதிரி பல யோகி பெற்றிருக்காங்க நாம பெண்கள தாய் குளத்தில் அப்படி பெற்றா என்னடி அப்படின்னாரு ஆமடி ஆமடி அப்படின்னு எல்லாம் போய் சிவபெருமான்ட்ட போயிருந்து தவம் கிடந்தது என்னம்மா அவர் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் இது இல்லைங்கிற பழக்க ஜென்மத்திலையும் இல்லை ஏசா வேண்டுவார் வேண்டுவதே ஈவான்கிறார் இது யார் பாட்டு அப்பர் சுவாமி பாட்டு வேண்டுவார் வேண்டுவதில் ஏதோ கொஞ்சம் தருவாருங்க மக்கு பயல திருவாசகமாடா வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அதுல அறவுரை பேச வைக்கிறது இல்ல லட்சம்னா கோடி அப்படிதான் லட்சம்னா ஒரு பத்தாயிரம் வச்சுக்கோ அப்புறம் அடுத்த வாரம் வா அந்த பேச்சே கிடையாது வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோயினி அது அப்பருக்கு மணிமாசகர் அடாடா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியாக இருந்து கேட்ட போய் வந்து பெருமான் தோன்றாராம் என்னம்மா என்ன உங்களுக்கு வேணும்னார் எங்களுக்கு அட்டமா சித்தி வரணும் அப்படின்னாரு அப்படியா அப்படின்னாரு அப்பொழுதே உண்டாகுன்ட்டு ஆகவே தாய்க்குலமும் எட்டு எட்டு வித சித்தியை அடைந்தது ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் என்னமோ இது எங்களுக்கு அதனால இந்த பாட்டுல எங்களுக்கு பிடிக்க பிடிக்கிற ஏன்னு கேட்டா இதெல்லாம் எங்களுக்கு பழங்கத பழங்க அதனால் அந்த இதெல்லாம் அந்த அத்தி இத்தி தன்னில் கல்லால மரத்திலிருந்து இரு மூவர்க்கு காத்திய பெண்களுக்கு அத்தி கருளிய அரசியை போற்றி யானைக்கும் அந்த அருள் செய்தாராம் இந்த மாதிரி இந்த கார்த்திய பெண்களுக்கு அருள் செய்தாராம் என்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு நீருடைய இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி பண்டிக்குட்டிகளுக்கு பண்டிக்குட்டிகளுக்கு முளை கொடுத்த படலம்னு ஒரு படலம் அறுபத்தி நாலுல தாய்ப்பண்டி இறந்து போச்சு எல்லாம் குட்டி போட்டு இறந்து போச்சு இந்த குட்டி தான் பாவம் அப்படி இப்படி இப்படி மொதிட்டு இப்படி நிற்கிது பாவம் என்ன பண்றதுன்னு பார்த்தார் பெருமான் தான் ஒரு பன்றியாய் அதுவும் பெண் பின்றி பெண் பன்றியாய் அது வந்து மார்பெல்லாம் நிரம்ப பாலுடைய பன்றியாய் கீழே படுத்துக்கிட்டு அந்த குட்டியெல்லாம் குடிதா ராஜா அப்படின்னு இதோட எளிய கருணி உண்டா எளிய கருணை உண்டா பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து இது ஆடவர்களுக்கோ பெண்களுக்கோ மட்டும் இல்ல பன்றி குட்டிகளுக்கும் இது பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து எப்படிலாம் ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி மான கையிலை மலையாய் போற்றி கைலை மலையானே போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கட அருளும் இறைவா போகோற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போகோற்றி இல்ல நான் ரொம்ப தளர்ந்தப்பா என்னை ஆட்கொள்ளணும் களங்கொல கருத அருளாய் போற்றி களங்கொல என்ன களம்னரு இந்த நெஞ்சத்தை களமாக கொள்ள நெஞ்சத்தை இடமாக கொள்ள அருள் வேண்டும் அத்தா போற்றி